இன்னொரு அபிப்பிராயம் கூட வந்து அதான் நான் கீழே சொன்ன மாதிரி பெரிய ஒரு ரொம்ப குரூரமான காரியங்களுக்கு எல்லை இல்லாம குரூரமான காரியங்கள் வாழ்க்கெல்லாம் நேர பகவானே வந்து அவளை சம்ஹாரம் பண்ணுறாருன்னுட்டு ஒவ்வொரு சரித்திரத்திலையும் பிரகலாதனோ நரசிம்மனோ இப்போ ராமாவதாரத்திலேயோ கிருஷ்ணாவதாரத்திலேயோ இந்த ரெண்டு மூணு நரசிம்மாவதாரம் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இந்த மூணு அவதாரங்கள் தான் ரொம்ப அதிகமாக வந்து சம்ஹாரம் பண்ணினதெல்லாம் அந்த மாதிரி சம்ஹாரம் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப அக்கிரமங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டு தானே அப்போ ஈஸ்வரனே ஒரு அவதாரம் பண்ணி அவளை சம்ஹாரம் பண்ணுறாங்க ஒரு சரித்திரம் தான் நமக்கு பழைய சரித்திரம் வந்துட்டு இருக்கு அப்போ அவளை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக வர்றதுங்கிறது எவ்வளவு அக்கிரமம் பண்ணினாலும் நான் பண்ணதோ அக்கிரமம் எனக்கு கிடைக்கிறதோ அசல் பகவத் தரிசனம் எத்தனையோ காலத்தில் தபஸ் பண்ணினா கூட கிடைக்காது நான் இந்த பணத்துலாம் நான் சம்பாதிச்சுட்டேன் என்ன சந்தோஷப்படுறவா அந்த சமயத்தில் கொஞ்சம் ஞானம் வந்து கடைசி இடத்துல வாழ ஞானம் வந்து அப்படி ஒரு சந்தோஷப்படுறவா இப்போ நரகாசுரெல்லாம் அப்படி சந்தோஷப்பட்டு தான் பகவானை வந்து ஊர்லாம் நான் இருக்கணும்னு கடைசி காலத்தில் பகவத் தரிசனத்தினாலே அவளுக்கு நம்ம இவ்வளவு கடுமையான மனுஷால இருந்தால் கூட அந்த தரிசனத்தினால அவளுக்கு மனசு தெளிஞ்சு சரி நமக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு புண்ணியம் கிடைச்சி போச்சேன்னு அவ்வளவு சந்தோஷம் அவளுடைய கடைசி க்ஷணத்தில் ஏற்பட்டு போகிறது அப்படி ஏற்படாதுன்னா அவளுக்கு மோஷம் கிடைக்காது அதனால மோஷம் உடனே மோஷம் தான் கொடுத்தாரு மோஷம் தான் கொடுத்தாருன்னு ராவண சம்பாரம் பண்ணார் மோஷம் கொடுத்தாரு விஷண்ணிகேஷ சம்பாரம் பண்ணார் அவனுக்கு அந்த பாப நிவர்த்தியாச்சு ஆச்சு அந்த ஜென்ம நிவர்த்தி ஆச்சு அப்படின்னு சொல்றதுனால சாட்சாத் பகவானுடைய ஒரு ரூபமே இவனுக்கு கடைசி காலத்துல கிடைக்க முடியாது அந்த ஆக அந்த ஆகாரமே தரிசனம் இந்த இந்த கண்ணால் பார்க்க முடியாது கடைச்சி போயிட்டு தானே அதுக்காலும் புண்ணியம் என்ன உண்டு அப்படின்னு இதுதான் வந்து இந்த ಇದು ಕ ಕಾಂಟ್ರವರ್ಸಿಯಲ್ಲ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಅದು ಸಬ್ಜೆಕ್ಟು ಉತ್ತರ ರಾಮಚರಿತ್ ಬಭೂತಿನಿಯ ಮಹಾಕವಿ ಅಂದ ಭೂತಿ ರೊಂಬ ಶಿವನ್ ಅದೇ ಪರ ವೈದಿಕನ್ ಶಿವನ್ ಕಳಿದಾಸ್ಗೆ ಸವಿ ಕಳಿದಾಸ್ನ ಅಡ್ತ ಭವಭೂತ ಪಕ್ಕನ್ನ ಈಶ್ವರನ್ ಭೂತಿನಾ ವಿಭೂತಿ ಪೇರು ಈಶ್ವರ ವಿಭೂತಿ ಅವನು ಭವಭೂತ ಅವನಿಗೆ ಬೇರೆ அவன் ராமச்சரித்திரத்தில் எழுதியிருக்கான் உத்தர மட்டும் ராமச்சரித்திரம் எழுதியிருக்கான் அதில் இந்த ஒரு கேழ்வரங்கிராமம் அப்படின்னு சூத்ரகனா சூத்ரகன்னு தனக்கு பேர் சூத்ரகன்னு ஒரு ராஜாவுக்கு பேர் இந்த காதம்பரியில் காதம்பரியில் க்ஷத்ரியன் தான் பேர் அவனுக்கு சூத்ரகன்னு ஒரு அரசனுக்கு பேர் இன்னொரு நாலாவது வருணத்திலே பிறந்தவன் ஒருத்தன் ஒரு முனிவராக இருந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தானா அது சம்புகன் சூத்ரகன்ல சம்புகன் சூத்ரகன் ராஜா காதம்பரியில் இருக்கிற ராஜாவுக்கு சூத்ரகன் எழுதுவாங்க சம்புகன் அதனால ஒரு குழந்தை செத்து போச்சு இதுக்கு ரெண்டா காரணம் அரோ நம்ம ராஜ்யத்தில் ஒரு தவறுதலான காரியம் பண்ணிட்டு இருக்கா அதனால அவனை போய் உடனே அவனை சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னுட்டு இங்கேருந்து ராமன் புறட்டு போனார் ராமனை தானே நேர நின்று போனார் அவனை போய் கத்தி எடுத்துட்டு அவனை சம்ஹாரம் பண்ண போறாராம் ரேகஸ்தட்சிண அப்போ ராமர் பார்த்து சூத்ரமுனவு கிருபாணம் கிருபாணம்னா கத்திக்கு பேர் இப்போ இந்த பேப்பர்லாம் வருது சிக்குகள் கிருப்பான் கிருப்பான் வச்சுருக்காங்க கிருப்பான் கிருப்பான் கிருப்பானம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு கிருப்பானம்னா கத்திக்கு பேர் அதுதான் கிருப்பான் கிருப்பான் சொல்றது காரணம் அந்த கிருப்பானம்ங்கிறத சூத்திரம் உணவு கிருப்பானம் இந்த கத்தி எடுத்து இவன் என்ன போட வேண்டியிருக்க இவன் என்ன தப்பு பண்ணினா ஆரஹிம்சம் பண்ணினா தவம் பண்ணினா சாந்தத்தோட இருந்தான் அப்படி இருக்க முடியாத காமஸ்ட ஹஸ்தமசி உனக்கு கொஞ்சமான தங்கையே பார்த்து சொல்றார் ராம அந்த நாடகத்துல பிரபுபூதியினுடைய நாடகத்துல பரமபூதி பரமசிவ ஈஸ்வர பக்தான் அவனே சொல்றான் ராமனுடைய வாக்கியத்துல வச்சு சொல்றான் இவனை போய் நான் வெட்ட போறேனே இங்கேயாவது என் கையே நீ போய் வெட்ட போறிய இந்த கத்தி எடுத்துட்டு கத்தி அவன் பேர போட போறிய உனக்கு கொஞ்சமான ஈவிரக்கம் இருக்கா ஈவ் இருக்கா இறக்கம் இருக்கா நியாயம் இருக்கா உன்னண்ட அப்படி இருக்கிறப்ப என் கையே இப்படி பண்றையே அப்படின்னு ராமன் தன் கையை பார்த்து வெட்டுறப்பவே தாயை வெட்டுட்டு இருக்கிற தன் கையை பார்த்து இப்படி இறக்கம் இல்லாம நீ பண்றிய அப்படின்னு சரி உனக்கு இறக்கம் இல்லாமல் இருக்குது நியாயம்தான் நீ இறக்கம் இல்லாதவன் தான் நீ அப்படின்னு ஏன்னு ராமஸ்ய ஹஸ்தமசி நீ ராமனுடைய கையினே அது எப்பேற்பட்ட கை ராமனுடைய இதுக்கு வந்து என்ன பண்ணி தெரியுமா துர்பர கர்ப்பகின்ன சீதா விவாசன பட்டோ நிறைய பூர்ண கர்ப்பமா இருக்க முடியாத குசலவாள கர்ப்பத்தில் இருக்க முடியாத சீத்தைய யாரோ ஒரு வண்ணா சொன்னான்னுட்டு இங்கேருந்து சரின்னு தூக்கி லட்சணம் கொடுத்து வா அப்படின்னு அனுப்பிச்ச கையில்லையாது போயிட்டு வான்னு காட்டின கையில்லையாது அந்த கைக்கு இறக்கம் வந்து இருந்து வர போறது அதனால ஒரு தப்பு பண்ணாமல் இருக்க முடியாத கேவலம் தவமுனிவனா இருக்க முடியாதுன்னா இந்த நாலாவது வருணத்தை பிறந்தாங்கிறதுக்காக தவமுனிவனிடத்துல ஏதோ வர்ணாசிரம சாஸ்திரத்துக்கு விரோதம்ங்கிறதுக்காக அவனை போய் கொல்ல போறியே ஒரு பாபம் பண்ணலையே அவன் அப்படின்னுட்டு காமசிய ஹஸ்தமசி துர்பர கர்ப்பகின்ன சீதா விவாசனப்பட்டோ கருணா குதஸ்தே உனக்கு கருணைங்கிறது ஏழு இப்படிதான் சீதையை அனுப்பிச்ச சீதையை காட்டுக்கு அனுப்பிச்சோம் இல்லையா போ சொல்லி கை காட்டின கையில்லையா காட்டின கையில்லையாது காட்டு பக்கம் காட்டின கையில்லையாது அப்படின்னு சரிதான் உனக்கு கருணை இல்லை தான் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தன் கையை பார்த்து ராமர் சொல்கிறதா முதல்ல சொன்னேன் அப்புறம் அவன் சொன்னான் இங்கேருந்து நான் தவம் பண்ணது தப்புன்னு நினச்சிட்டுனா நீங்கள் வந்து என்னை வெட்டுறதுக்கு வந்திருக்கீர்கள் நான் தவம் பண்ணது தான் என்னுடைய அஞ்ச காலத்தில் தரிசனம் கிடைக்குமா எனக்கு <laughs> எல்லாரும் தவம் பண்றது அதுக்காக தானே அஞ்ச காலத்தில் பகவானுடைய தரிசனம் கிடைக்கணுங்கிறதுக்காக தானே எல்லாரும் தவம் பண்றது సాక్షాత్ அவதாரம் అవతారం ஒரு இதுல சிவஜியான அடகவானம் பண்ண ராமன் தன்னுடைய அஞ்சு காலத்துல வருவானா அதுக்கு காரணம் என் தவன் தானே அந்த தவன் தப்புங்கிறதுனால எப்படி தப்பாகுது அது அப்படின்னு அவங்கட்டானா இவருக்கு பதில் நாடகத்துல கல்பனை பண்றப்போ பகவதி அதனால சரி நீங்க உங்க கணக்குல பாவம் எழுதியோ புண்ணியம் ஒன்று எழுதிச்சோ அதுல இருந்து எனக்கு உன்னுடைய பலம் கிடைச்சி வச்சோம் அதனால இந்த பாவம் பண்ணதுனாலதான் எனக்கு இந்த பலமானது மகாபுண்ணியங்கிற தவசுகளுக்கெல்லாம் கிடைக்கல நான் வந்து ஒரு நியாயமா ஒரு ரிஷிகள் தவத்துக்கு ஏற்பட்ட குளத்துல ஏற்பட்ட ரிஷிகள் இருக்காள அவள் எத்தனையோ கோடி காலம் ஒவ்வொன்றும் கூட அவள் கிடைக்கல நான் இன்னும் கொஞ்சம் ஆரம்பிச்ச உடனே எனக்கு கிடைச்சி வச்சு நான் வந்து அனர்ஹனா இருக்கிறதுனால அனர்ஹன் ஒவ்வொன்னா அது பெரிய புண்ணியம் அப்படின்னுட்டு அதனுடைய பலம் எனக்கு கிடைச்சி வச்சுன்னுட்டு அவன் சொன்னான்னு பகவதி சொல்ற காலத்துல அந்த மாதிரி சொன்னா அந்த மாதிரி பெரிய ரொம்ப எது பாபமும் ரொம்ப கடுமையான தப்புன்னு தோன்றதோ அப்பேற்பட்ட பெரிய தப்புகளுக்கெல்லாம் இது இவன்னா சாஸ்திரத்தை மீறி பண்ணினாங்கிறது மாத்திரம் தான் அவனுக்கு புறத்தியாருக்கு ஒரு ஹிம்சை கூட கிடையாது புறத்தியாருக்கு ஹிம்சை இதனால தானா வந்து நேர்ந்து இருக்கணும்னு ஊகம் பண்ணதே தவிர பாக்கி ராவணனோ இப்போ ஹிரண்யகிஷிபோ இப்போ இவனோ போய் ஊரெல்லாம் ஹிம்சை பண்ணி வெட்டி ஹிம்சை கஷ்டப்படுத்தி எத்தனையோ பதிவர்களுக்கு ஹானி ஏற்படுத்தி எத்தனையோ எல்லாம் ஹிம்சை பண்ணி இப்படிலாம் நேரவே பிரத்யட்சமா ஹிம்சை பண்றான் எங்கேயோ ஒரு ஹிம்சை ஏற்பட்டுதானா இந்த மாதிரி ஒரு தவறு சாஸ்திர விரோதமா நடந்ததுனால இது வந்ததுன்னு ஊகம் பண்ணிட்டு போய் அது தவறு தப்புன்னு அவன் மன மனதார ஒத்துனுக்கும் ஒன்றும் பண்ணவே இல்லை மனசாரவே ஹிம்சை பண்ணிட்டு இருக்க முடியாத வாழ்க்கை கூட பகவானுடைய இது கடைசியில் ரொம்ப குரூரமா அப்படின்னால்னா அவருடைய ஒரு ரொம்ப குரூரமான காரியத்துக்கு கூட இந்த பெரிய ஒரு லாபம் வந்து கிடைச்சி போறது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு காரணம் ஒன்று சொல்லிட்டு இருக்கா இந்த சம்புக்கனுடைய ஒரு பக்கம் இருக்கட்டும் பாக்கி இந்த மாதிரி ரொம்ப குரூரமான காரியம் நடத்துகிறவரோட சாட்சாத் பகவானே போய் அவளை சம்ஹாரம் பண்றதுங்கிறது இப்ப ஏற்பட்ட கடுமையான மனுஷாளுக்கு பகவானத்தோட வேற எந்த சாமானிய சக்தி உள்ளவாள் போய் அடிக்க முடியாது அதுக்காக பகவான் அவதாரம் பண்ண வேண்டியது வந்துட்டு சாமானிய மனுஷாளால முடியாதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது அவனை இல்லாமனா சம்ஹாரம் பண்ண முடியாதுங்கிறதுக்காக பகவானை வந்து அவசாரம் பண்ணினாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவனுக்கு பலம் என்ன ஆகுதுன்னா பெரிய மகா மோட்சம் அவனுக்கு கிடைக்கிறது இவ்வளவு தப்பு பண்ணினவனுக்கு மோட்சம் கிடைக்கலாமா பெரிய பகவான் வரதே மோட்சம் தான் கொடுக்கறது மோட்சம் கொடுக்கணும் நரகம் கொடுக்கட்டும் பகவானுடைய தரிசனம் கிடைக்கிறது அவனுக்கு அதை பெரிய மோட்சம் கிடையாது அப்பேற்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் அவனுக்கு கிடைக்கிறான் ஏன்னா அதுக்கு தான் சமாதானம் சொல்லி ரொம்ப ஒரு பகவானுடைய நினைவு நமக்கு நிறைய இருக்கணும் இந்த தபஸ் பண்ணி கிரந்தங்களை வாசித்து பிராணாயாமங்கள் பண்ணி சத்கர்ம அனுஷ்டானங்களை பண்ணி எப்பவும் கண்ணால் நாமோச்சாரணம் பண்ணிட்டு இப்படியே பகவான் ஞாபகமே ஒருத்தனுக்கு பகவானுடைய ஞாபகமே இருந்துட்டு இருந்தாரா அந்த இருந்துட்டு இருக்கிறவனுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷம் அப்படி இருந்தால் கூட அவ்வளவு தீவிரமா அவனுக்கு பகவானுடைய ஞாபகம் இன்னொத்தனுக்கு இருக்கிற மாதிரி அவ்வளவு இருக்காது எவன் பகவானை எப்போ பார்த்தாலும் விஷண்டே இருக்கானோ எவன் நமக்கு துவேஷவன் நினைக்கிறானோ இல்லை அவன் இல்லை இல்ல இல்லை இல்லைன்னு இல்லைன்னாலும் பகவான் தான் சொல்றான் இல்ல இல்லைன்ட்டு அவனுடைய ஞாபகம் தானே வருது அவனுக்கு அவனுக்கு பகவானிடத்துல வெய்யறவனோ இல்லைன்னு சொல்றவனோ அவனுக்கு எவ்வளவு பகவத் ஞாபகம் வருதோ அவ்வளவு தபஸ் பண்றவனுக்கும் பகவான் ஜபம் பண்றவனுக்கும் வராது அதனால அவ்வளவு ஞாபகம் அவனுக்கு வந்துடுது அந்த ஞாபகத்துக்கு நேரம் பலம் கொடுக்க வேண்டியிருக்கு சுவாமி அதனால அது வேகம் அந்த அவன் அந்த வேகத்தோட பண்றாரோ அந்த வேகத்தோட கொஞ்சம் கடு அவன் உருன்னு புருன்னு விழுந்து அவன் அடிக்க வேண்டியிருக்கு அப்படி போனா தான் அவனுக்கு ஒரு புண்ணியமானது கிடைக்கிறது அப்படி புண்ணியம் கிடைச்சவன் தான் நரகாசுரம் எல்லாரும் தீபாவளியில் திருப்பி திருப்பி கொள்ளவே இங்கதானே வர வர வர வேண்டியிருக்கு என்ன அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சது ரொம்ப கடுமையா தேசபக்தின்னு அது சொல்ற வழக்கம் அது பயமா இருந்தாலும் பகவானிடத்துல பயமா இருந்தாலும் அது புண்ணியம் அவனுக்கு பயத்தினாலேயாவது நினைவு வரும் துவேஷத்தினாலேயாவது நினைவு வரும் நினைவு ஆழ்ந்த நினைவு பிரேமையினால வர நினைவை காட்டிலும் தேசத்தினால ரொம்ப சீக்கிரம் ஒரு பத்து வருஷத்துல ஒரு பிரேம பக்தியினால வர நினைவை காட்டிலும் ஒரு நாலு நாள் தேசத்தினால அவ்வளவு நினைவு இவனுக்கு உண்டாயிடும் அப்படி என்ன சொல்றாருக்கா இதுதான் இன்னொரு திருஷ்டாந்தம் இது பக்தியும் இல்லை பயமும் இல்லை துவேஷமும் இல்லை வேற ஒன்னா பகவானுடைய தனவு வந்தது எனக்கு நரசிம்ம சுவாமியுடைய தனவு வந்தது அப்படின்னு ஒரு சரித்திரத்தில் எழுதியிருக்கு பக்தியும் இல்லை துவேஷமும் இல்லை பகவானத்தில் பயமும் இல்லை இந்த மூணும் இல்லாம நிறைய பக்தி பண்ணி தேசம் பண்ண பண்ணிண்டு அல்லது பக்தியோ அல்லது தேசமோ அல்லது பயமோ இது எல்லாத்தையும் காட்டிலும் அதிகமான அனுகிரகம் ஒருத்தனுக்கு கடைசி போச்சுன்னு இன்னொரு கதை ஒன்று இருக்கு மூணா நாலாம் கதை நாலாவது நிமிஷம் நான் சொல்றது பகவான் இடத்துல பயத்தினால சுவாமி மோட்சம் கிடைச்சாருன்னு அதிகமாக திருஷ்டாந்தம் கதை கிடையாது பக்திக்கும் தேசத்துக்கும் தான் கதை ஜாஸ்தியா இருக்கு நம்ம ஆதி ஆச்சாரியாளுடைய அது பகவத்பாதாளுடைய ஒரு சரித்திரத்தில் சங்கர விஜயங்களில் சில சங்கர விஜயத்தில் ஒரு கதை ஒன்று போட்டிருக்கு அந்த கதையில் ஒரு கிரகச்சன்னுட்டு ஒரு காபாலிக்கு மாதிரி அதனுடைய விசேஷம் காபாலிக்கு விசேஷம் அவன் ஒரு மதத்துக்கு ஒரு ஆச்சாரியனா இருந்தான் அந்த காலத்துல ஆச்சாரியால் திக்விஜயம் என்ற காலத்துல அந்த மாதிரி இருக்கும்படியான ஒரு மதத்து அவளுடைய மதத்தினுடைய சம்பிரதாயம் அந்த காலத்தில் எப்படின்னு கேட்டா ஈஸ்வரன் எப்படி எலும்புனால மாலை போட்டுருக்காரோ அந்த மாதிரி நாமும் எலும்பு மாலை தான் போட்டுக்கணும் அவர் எப்படி கபாலத்தை கையில் எழுந்திருக்காரோ நாமும் அதே மாதிரி வேஷத்தை போட்டுண்டு ஜட்டையை போட்டுண்டு ஸ்மசானத்தில் இருக்க முடியாத விபூதியை உடம்பு முழுக்க போட்டுண்டு அந்த ஸ்மசானத்தில் இங்கே மண்டை ஓட்டல் இருக்கிறது அந்த மண்டை ஓட்டை கையில் எடுத்துட்டு அதில் எடுத்துட்டு பிச்சை எழுந்தணும் அந்த பிச்சை எப்பேற்பட்ட பிச்சையாக இருக்கணும் என்ன மாம்சத்தினுடைய பிச்சையாக இருக்கணும் கையில் கபாலத்தை எழுந்துட்டு அநேகமாக இல்லைன்னா இங்கேயானும் கிடைக்கலன்னா இந்த ஸ்மசானத்தில் இருக்க முடியாத வேகும்படியான அந்த சரீர வம்சம் இருக்கு அதை எடுத்து வந்து அங்கே போய் கேட்கணும் இல்லை அவனை அதை எடுத்துக்கணும் அந்த மாதிரி சென்றாண்டத்துல போய் அதை வாங்கிக்கணும் இப்படி குரூரமான ஒரு அனுஷ்டானங்களோட சில விரதங்கள் விரதிகள் இருந்திருக்கா பாசிபதர் மகாவிரதி லகுலீஸ்வர் இப்படி அந்த காலத்துல அநேக இருந்துருக்குன்னுட்டு கிரந்தங்கள்லையும் நூல்கள்லையும் பிரபந்தங்கள்லையும் தெரிகிறது கல்வெட்டுகள் இருந்தும் தெரிகிறது அதனால தான் இந்த சிறு தொன்று கூட பிள்ளைக்கறி கேட்ட உடனே அவர் கொடுத்ததுக்கு காரணம் அவர் இங்கே காஞ்சிபுரத்தில் பல்லவ அரசனுடைய பரஞ்சோதி பல்ல அந்த சிறு பேர் என்ன பரஞ்சோதி இல்லை அவருக்கு ஆ என்ன பேர் இல்லை இல்லை இவருடைய எந்த பேருன்னா அந்த சிறு சிறு தொண்டருக்கு கருணாகர் சொன்ன இந்த பெரிய புராணத்தில் பெரிய புராணத்தில் அவர் வந்து வடக்கெல்லாம் போய் வாசாபியில போய் வாசாபி கணபதினு அங்கிருந்து வந்து பிரதிஷ்டம் பண்ணியது அந்த போய் ஜெயிச்சு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கணேச மூர்த்தியை கொண்டு வந்து அவ ஊரு திருச்செங்காட்டாங்குடி திருச்செங்கண்டாங்குடி திருப்பூலூர் திருவாரூர் மூணூர்லயும் வாசாபி கணபதி பிரதிஷ்டம் பண்ணிருக்கிறார் வாசாபி இருந்து மகாகணபதி எடுத்துன்னு வந்து அங்கிருந்து அப்படி பிரார்த்திச்சுட்டு எனக்கு ஜெயம் கொடுத்தானா எங்க ஊர்ல அடிச்சுட்டு போய் உன்னை வந்து வச்சு பூஜிக்கிறேன்னுட்டு அப்போ திருவாரூரில் மூணூர்லயும் வாசாபி கணபதி இருக்க திருப்புகலூர் திருச்செங்காட்டாங்குடி திருவாரூர் மூணூர்லயும் திருஷ்டிருவார் திருவாரூர்ல முதல்ல இப்போ இருந்ததுனால அங்கிருந்த வாசாபி கணபதி வச்சுட்டு வாசாபி கணபதி பஜைன்னுட்டு இப்போ லோகத்தில் வந்திருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு இப்ப பாதாமின்னு பேரு வடக்கு இருக்கிற அந்த ஊருக்கு பாதாமின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த பம்பாய் பிரசன்சியில இருக்கு இப்ப கர்நாடகம் பம்பாய்க்கும் அந்த எல்லையில இருக்கு அந்த இடத்துல சாளுக்கியாள்னுட்டு பெரிய ராஜ்யம் இருந்தது இந்த சோழ ராஜ்யம் மாதிரி அங்க ஒரு பெரிய ராஜ்யம் கர்நாடக கர்நாடக ராஜ்யம் கன்னட ராஜ்யம் அது கூட்டாலும் சாளுக்கியாலும் அந்த காலத்துல இருந்தா அவளுடைய அந்த சாளுக்கியாளுடைய தான் இங்க பல்லவர்களுக்கும் ரொம்ப நாள் யுத்தம் நடந்துட்டு இருந்தது ஒவ்வொரு தலைமுறையும் யுத்தம் நடக்கும் உடனே கல்யாணம் நடக்கும் உடனே உறவாளியும் ஆயிடுவா உடனே யுத்தம் நடக்கும் இப்படியே பல்லவாள் ராஜ்யம் இருந்து பல்லவாளுக்கு அப்புறம் சோழராஜ்யம் வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி அதுவும் ஒரு இரநூறு வருஷம் வரைக்கும் இந்த சண்டையும் கல்யாணமும் விவாகஷ்ட விவாதஷ்ட சமயோரைய சோகத்தைன்னுட்டு விவாகம் விவாதம் ரெண்டு சமமாக இருக்கணும் அவளுக்கு தான் அழகாக இருக்கணும்னுட்டு இந்த சாளுக்கியாளுக்கும் சோழாளுக்கும் சாளுக்கியாளுக்கும் பல்லவாளுக்கும் சண்டை நடந்துன்றது பல்லவ ராஜ்யம் இருந்த காலத்தில் திருச்சிரங்காட்டிலிருந்து சோழ நாட்டிலிருந்து ஒரு சேனாதிபதி இங்கே இவரிடத்துல வந்து பல்லவரசனிடத்துல வந்து அந்த யுத்தத்தில் போயிருந்து அந்த ராஜ்யங்களெல்லாம் ஜெயிச்சு ஜெயிச்சு அங்கெல்லாம் அங்கேருந்து சுவாமி எல்லாம் அங்கே எடுத்துன்னு வந்து இங்கே எல்லாம் பிரதிஷ்டை பண்ணினார் தங்க ஊரில் ஒன்று பிரதிஷ்டை பண்ணிட்டார் அவர் அதான் வாதாபி கணபதினு அதுக்கு பேர் அவரு காரணம் இந்த வடக்கெல்லாம் அவர் படை எடுத்து எடுத்து போகிற காலத்தில் அங்கே இந்த காபாலிகார மகாவர்த்திகள் ரொம்ப இப்போ கூட நான் கூட சில பேர் பார்த்துருக்கேன் ஒரே நிர்வாணமாக உடம்பு முழுக்க விபூதி போச்சுண்டு அப்படி எல்லாம் போட்டுண்டு சகானத்திலேயே வாசம் பண்ணிண்டு கையில் சூலத்தை வச்சுண்டு அப்படிலாம் சில பேர் இருக்கா பிரயாகையில் அலாபாடில் கங்கா தீரத்தில் சில பேர் பார்த்துருக்கேன்னா அந்த மாதிரி இருக்கா சிங்காத்திலேயே வாசம் பண்ணிட்டு ராத்திரி எல்லாம் எங்கேயாவது இது பண்ணிட்டு அப்படியே இருந்துருக்கா நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்களோட சிஸ்டர் பெருக்கள் இருக்கா அந்த மாதிரி ஒரு வடக்கு போனதுல அப்போ இன்னும் கொஞ்சம் கடுமையாக இருந்திருக்கும் அந்த காலத்தில் அவர் இந்த வடக்கு பாலத்தில் இப்படிலாம் சில பேர் அதுலயும் ரொம்ப ஒரு மார்க்கம்னா அது நல்லவாள் இருப்ப ரொம்ப நல்லவாள் இருப்பது அதை நம்பிட்டா அதுக்கப்புறம் இப்போ அது நமக்கு கடுமையா நம்ம அனுஷ்டானத்துக்கோ ஆச்சாரத்துக்கோ தர்மசாஸ்திரத்துக்கோ அது கொஞ்சம் விரோதமா தோணினாலும் கூட அதை நம்பி அனுஷ்டானம் ஒவ்வொரு மதத்திலையும் அந்த மதத்திலேயே ஒரு நம்பிக்கையோட சிரத்தை அப்படின்னாலும் அதுதான் நமக்கு ஸ்ரேயஸ்ன்னு அப்படி நம்பின வாழ் பேர் இருப்பாள் இல்லையா அந்த மாதிரி அதுலயே நம்பிக்கை இருக்கும் ரொம்ப நல்ல வாயும் பெரிய வாழையும் இருப்போம் அப்பேற்பட்ட வாழ்கள் அநேக அநேக பேருக்கு பக்தி வந்து அவளை வாசாரியெல்லாம் அடைஞ்சிருந்து அவளுக்கு அந்த சம்பிரதாயத்தை கொஞ்சம் வளர்த்து அப்படியே அநேகம் பேர் இருந்திருக்காங்க ஒவ்வொரு காலத்திலையும் இப்போ புத்த மதம் இருந்தால் அதை ஆதரிக்க அவங்க பேர் இருந்திருக்கா புத்த சம்பிரதாயத்தை ஜெயின சம்பிரதாயத்தை ஆதரிக்கிறவா ரொம்ப பேர் இருந்திருக்கா இப்போ சாக்த சம்பிரதாயத்தை ஆதரிக்கிறவா அநேகம் பேர் இருந்திருக்கா இந்த மாதிரி இப்போ வீரசைவம் இருக்கு அதை ஆதரிக்கிறவா அநேகம் பேர் இருந்திருக்கா இப்ப வீர வைஷ்ணவம் இருந்தாலும் அதை அனுசரிக்கவா நிறைய பேர் இருந்திருக்கா அந்த மாதிரி அந்த மதத்தை அனுசரிக்கவா ரொம்ப பேர் இருந்திருக்கா அந்த காலத்துல அது இவர் வடக்க போய் அவெல்லாம் பார்த்ததுனாலதான் யாரோ ஒருத்தர் வந்து சுவாமி வர பரீட்சை பண்ணுறதுக்கு வந்த காலத்துல கூட இப்போதான் அந்த மாதிரி மாம்சத்தை தான் சாப்பிடுறதுன்னு ஒரு இந்த மாதிரி இப்படியான ஒரு நரமாம்சத்தை தான் சாப்பிடுறதுன்னு சில மகாவிரதிகள் இருந்திருக்காளோ இல்லையோ அங்கே அந்த மாதிரி அதை சேர்ந்த ஒரு கோல் இருக்கு அதனால நம்ம அவர் மகா பெரியவர் ரொம்ப பெரியவர் அவர் கேட்டதை நம்ம கொடுக்க வேண்டியதான் நமக்கு எதா இருந்தாலும் அது ஈஸ்வர பக்தராக இருந்துட்டாலும் நம்ம கேட்டது கொடுக்க வேண்டியதான்ட்டு அப்படி நினைச்சிட்டு தான் அவர் கொடுத்தார் இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் இல்லாமல் இருந்ததுன்னா சட்டுன்னு அவளுக்கு இது செய்யறதுக்கு தோணவே தோணாதுன்ட்டு கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக இது கொஞ்சம் இந்த புராணத்துக்கு ஒரு பலம் கட்டுறதுக்கு இந்த மாதிரி சொல்ற வடக்கெல்லாம் அவர் போயிட்டு வந்ததுனால அங்கே கொஞ்சம் கபாலிகார்ட்டு இருந்து பார்த்துருக்காரு அவர் அதனாலதான் தான் இங்கேயும் அந்த கபாலிகள் தான் இங்கே வந்திருக்காப்பில் அந்த சம்பிரதாயத்தில் இருக்கிறவா அவ நம்ம கேட்கறா அவள் வந்து நரமாம்சத்தை தான் சாப்பிட்ற வழக்கம் அதனால அவன் எதை கேட்டாலும் ரொம்ப பெரிய இருந்துட்டு அர்ப்பணித்துவானா ஈஸ்வர பக்தர்கள் எதை கேட்டாலும் நமக்கு பெருசு இல்லை அப்படின்னு நான் அர்ப்பணம் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சு இவர் ஈஸ்வர பக்தராக இருந்தனால அப்படி செஞ்சார் ஒரு கதை சொல்றது அந்த மாதிரி ஆச்சாரியாளுடைய காலத்துல ஒரு பெரிய இந்த கபாலிகன் பிறந்தேன் கிரக்கச்சன்னுட்டு அவனுக்கு பேருன்னு சில சங்கராஜங்கள்ல சொல்லியிருக்கு அந்த கிரகசங்கரம் ஆசாரியார் வந்து சாந்தமாயும் ஞான பிரதானமாயும் வந்து ஏதோ வேதோத்தமான ஆச்சார அனுஷ்டானங்கள் சீலத்தோடையும் வேதத்தில் சொல்லிருக்கிற மார்க்கத்தோட பாக்கி தாந்திரிக மார்க்கங்களை அதிகமாக நம்ம வந்து அனுஷ்டிக்க வேண்டாம் அது கொஞ்சம் குரூரமாக இருக்கும் சில இடங்களில் இதுவாக இருக்கும் வேத விருத்தமாக இருந்தானா தாந்திரிக மார்க்கங்கள் நம்ம வந்து வேதத்தை அனுசரிச்சிருந்தானா தந்திரங்கள்லேருந்து இருந்து எது எடுக்கலாமோ அதை எடுத்துக்கலாம் ரொம்ப வேத அனுஷ்டானங்களுக்கு ரொம்ப மறு மாறுபட்டு இருந்ததுன்னா அப்பேற்பட்டத நாம் வந்து அதுக்கு அதிகாரிகள் வேற சாமானியமான அதிகாரிகள் இந்த காலத்தில் கிடையாது அப்பேற்பட்ட அதிகாரிகளுக்கு அதனால அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னுட்டு அநேக இடங்கள்ல தாந்த் ரொம்ப கடுமையான இருக்கிற இருக்கிறதெல்லாம் சாந்தப்படுத்தி வைதிக முறையே ஆச்சாரியார் அனுஷ்டானம் இருக்காது அதிகமான ஹிம்சை ஹிம்சை இருக்கிற இடங்கள்ல எல்லாம் ஹிம்சையோ இப்போ சுராபானங்களோ ரொம்ப கெடுதலான ஒரு சீலங்களோ தவறு சீலத்துக்கு தவறுதலான நடவடிக்கைகளோ இதெல்லாம் இருந்ததுன்னா ஏதோ சில புஸ்தகங்கள் எழுதியிருக்கலாம் அது சில அதிகாரிகள் இங்கேயோ இருக்கலாம் அப்பேற்பட்ட அதிகாரிகள் எத்தனையோ இங்கேயோ கோட்டியில் ஒருத்தர் அந்த அதிகாரிகள்ட்ட விஷயம் தெரியாம இது நல்லது பிரத்யட்ச பலம் இதுல சீக்கிரம் கிடைச்சிடும் நினைச்சுட்டு ஆனா எங்கேயும் இதுல பிரவர்த்திக்கிறது சகஜமா இருக்கும் அது இந்த பாமதந்திரங்கள்ல அதெல்லாம் கூடாதுப்பா நமக்கு அந்த அதிகாரி அது அது அந்த அதிகாரியா நாம் இருந்தால் கூட அது பண்ணாத தப்பு இல்லை வேதத்துண்ட மார்க்கத்திலேயே நம்ம பண்ணதுனால நமக்கு ஒன்றும் கெடுதல் கிடையாது அதனால குரூரமா இருக்கிறதுல இன்னும் நாம் கெட்டு போறதுக்கு தான் அதிக வழி இருக்கணும் நான் அனசிகாரியா இருந்து அந்த வழியில போனோம்னா நாம் இன்னும் கெட்டு போறதுக்கு தான் அது மார்க்கம் அதனால அதெல்லாம் நமக்கு வேண்டே வேணாம் அது கொஞ்சம் கடுமையான வழி அது அதனால அந்த வழிக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம் அப்படின்னு ஆச்சாரியால் கொஞ்சம் வேதத்தினால விகிதமான மார்க்கம் எதுவோ வேதங்கள்லையும் தர்ம நூல்கள்னாலையும் சுத்தி சுந்திகளை சொல்லப்பட ஒரு மார்க்கத்தை அனுசரிச்சா போறோம் அதை அனுசரிச்சு ஈஸ்வர பக்தியை நாம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான் சரின்னுட்டு இதையே ஆச்சாரியர் கடைசியில் இவ்வளவனுடைய பிரயோஜனம் என்னன்னு கேட்டால் அவனிடத்துல உண்மையான அன்பு நமக்கு இருக்கிறது தானே அவனுடைய சுரூபம் தானா அவன் பிரகாசிக்கிறான் அவனுடைய சுரூபம் நம்மையும் சாப்பிட்ற சுரூப்பாக இருந்தா நம்மளையும் உலகமெல்லாம் அவனுடைய சுரூபம் ஆகிட்டு தானே நான்கிறது மாத்திரம் தனியாக ஒன்று இருப்பானே இதையும் கரைச்சி விட்டு அவனே அகம்பாவம் இந்த அகங்காரத்தையும் ஈஸ்வர சுரூபத்தில் கரைச்சி விட்டுவானா அப்போ சிவ ஐக்கியம் வந்துடுறது சிவம் வேறு ஜீவன் வேறுங்கிற ஒரு பேதம் இல்லாமல் இதுவும் சேர்ந்து கலந்து கரைஞ்சு போயிடுறது இல்லை அப்படிங்கிற ஒரு தத்துவத்துல தத்துவ திருஷ்டியில உண்மையில கடைசியில உனக்கு திருஷ்டி இருக்கணும் அந்த உண்மையை தவிர பாக்கி இந்த உபாசனையில அனுஷ்டானத்துல இது பிரதானமா வச்சுண்டு இதுக்காக கர்ம அனுஷ்டானங்களையும் சீலங்களையும் தவிர்த்துண்டு கொஞ்சம் குரூரமான காரியங்கள்லாம் செய்ய வேண்டாம்னுட்டு இந்த உபதேசங்களே ஆச்சாரியால் பண்ணிட்டே வந்ததுனால அவள் இந்த மாதிரி கொஞ்சம் கடுமையான தாந்திரிக மார்க்கங்களுக்கெல்லாம் வர வர வர கொஞ்சம் குறவு ஏற்பட்டது ஆச்சாரியர்கள் காலத்துல அப்போ அந்த கலசக்கஞ்சனும் அவன் ஒரு மதத்துக்கு ஆச்சாரியம் என்ன சொன்னாலும் ஜனங்கள் ஆச்சாரியால் சொல்றதா இவாளுக்கு மனசுக்கு நியாயமா படுறது திருப்தியா படுறது நம்முடைய ஒரு அனுஷ்டானங்கள் எல்லாம் இந்த குரூரமான இந்த அதிகளை தான் ஜனங்களுக்கு வர வர வர இதுல நம்பிக்கை குறைஞ்சு போயிடுறது இது என்ன பண்றதுக்கு வழி இந்த ஆச்சாரியால தீர்த்துட்டா தான் சங்கராச்சாரியால தீர்த்துட்டா தான் நமக்கு ஆபத்து இல்லாம இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு அவன் என்ன பண்ணினா சீக்கிரத்துக்கும் ராஜராஜாக்களோ ஒரு எப்பவும் ஆச்சாரியத்தில் ஆறாயிரம் சிஷ்யன் ஷட்ஸ்ரயஸ்திரயஸ்து சிஷ்யானாம்னு எங்க திக்விஜயம் என்று போனாலும் ஆறாயிரம் சிஷ்யர் குழந்தையே போயிட்டு இருப்பாளாம் அவள் ராஜராஜாக்கள் முகண்டு பின்னோட பரிவாரங்களோட எங்க எங்க ஆச்சாரியால் இருந்தாலும் பின்னோட எந்த காட்டில் இருந்தாலும் எந்த நதியில் இருந்தாலும் எந்த மலைக்கு போனாலும் குழுவே வந்துட்டு இருப்பா இப்படி இருக்கிறப்ப இவாளை போய் நாங்கள் இப்படி சம்ஹாரம் பண்றதுன்னு முடியும் நம்மளால இவாளை சம்ஹாரம் முடியாதுன்னா நம்ம மதம் பிழைக்காது போல் இருக்கு அதனால இவாளால் அடியோடு போயிடும் போல் இருக்கிற மதம் நாமும் அந்த மதத்துக்கு ஆச்சாரியனா இருக்கோம் அப்படின்னு அவன் ரொம்ப புத்திசாலி அதனால ஒரு யுக்தி ஒன்றும் பண்ணினான் தனியாக ஆச்சாரியால் இடத்துல இருக்கிறப்போ பக்தன் மாதிரி வந்து ரொம்ப பக்தியோட பிரார்த்தனை பண்ணி நான் என்ன மதஸ்தான் உண்மையை சொல்லிட்டேன் நிஜமாக சொல்லணும் அவள் இடத்துல என்ன மதஸ்தான் அதுக்காக நான் வந்து ஒரு கபாலி ஸ்வரூபமாக இருக்க முடியாத ஒரு சாமியை நான் இந்த தாந்திரிகமான ஒரு மார்க்கத்தில் உபாசிச்சுண்டு அதுக்கு ரொம்ப நாளாக உபாசிச்சுட்டு இருக்கேன் அதுக்கு பெரிய ஒரு ஹோம் ஒன்று பண்ண பண்ணிட்டு இருக்கேன் அவர் எனக்கு பிரத்யட்சமாக வரேன்னு சொல்லி சொப்பனத்தில் சொல்லிருக்கார் இன்னும் ஒரு யஜ்யத்தை ஹோமத்தை பண்ணினியானா அந்த ஹோமத்துக்கு ஒரு நரபலி கொடுக்கணும் இந்த நரபலிங்கிறது ஒரு சிரஸை எடுத்து அடுத்து கொடுக்கணும் அதுக்கு ஹோமம் பண்ணணும் அந்த சிரஸை அந்த சிரஸ் ஆறா இருக்கணும்னு கேட்டால் அஷ்டமாசித்திகள் பெற்ற யோகியா இருக்கணும் வேணா அஷ்டைஸ்வர சம்பந்தமான ஒரு சாம்ராஜ்ய பட்டாசிவான சக்கரவர்த்தியா இருக்கணும் சக்கரவர்த்தியோட போய் கேட்டோம் நினைக்கிறதுக்குள்ள எந்த அளவு போயிடும் அதனால தாங்களோ மகாபரோபகாரி உங்களுக்கு தான்கிற சரீராபிமானமே கிடையாது அதனால இது பிரத்யட்சம் லோகம் முழுக்க தெரியும் அதனால எனக்கு என்னுடைய ஈஸ்வரன் என்னுடைய இஷ்ட தெய்வம் எனக்கு பிரத்யட்சம் இடத்துக்கு தங்களுக்கு கிருப்பை இருந்தாரா இந்த சிரத்தை நான் கேட்கறது அபசாரம் இருந்தாலும் தேவதா விஷயத்தினால கேட்கறதுனால நீங்க அதை அங்கீகரிப்பேன்னு நினைக்கிறேன் அதனால இந்த சிரத்தை எனக்கு கொடுக்கணும்னுட்டு ஆச்சாரியாட்டத்தில் வந்து தனியா நமஸ்காரம் பண்ணி அவரோட சமயத்துல இப்படியே ரொம்ப நாள் எதிர்பார்த்து பிரார்த்திச்சிருந்து எழுதி கேட்டான் வந்து நான் இது இந்த எலும்பு எலும்பு தலையில இதெல்லாம் ஒண்ணுக்கும் உபயோகம் இல்லைன்னு நினைச்சேன் ஒத்தனுக்கு பெரிய லாபத்துக்கு உபயோகமா இது கிடைக்க முடியாத சந்தர்ப்பம் இன்னைக்கு வந்துதா என்னைக்கானு தானே தானா அது உருண்டுதான் போக போறது இது இங்கே கீழே போயிட போறது கொடுக்குறப்போ இப்பேரோட பிரயோஜனத்தோட ஒண்ணு கிடைக்க முடியாத சந்தர்ப்பம் எனக்கு நேர்ந்துதா அப்படின்னு ஆச்சாரியால் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆனா ஒரு சமாச்சாரம் நான் பேசிட்டு இருக்கிறப்போ நீ தான் எடுத்தியானா ஆள் வந்துருவா உனக்கு ஒன்றும் காரியம் நடக்காது அதுக்கு நான் ஒரு யுக்தி பண்றேன் அதனால இந்த சமயத்துல வா அந்த சமயத்துல நான் உத்திரம் இல்லாம அந்த சமயத்தில் நான் வந்து என்னுடைய சரீரத்தில் எடுத்துட்டு ஓடுறதுல அப்பவும் நான் சமாதி நிஷ்டையில இருக்கேன் என்ன எனக்கும் கடைசி காலத்தில் இருக்கிறது முறைய முறைக்கு எதுக்குறதுனால அஞ்சு காலத்துல சமாதி நஷ்டையில் இருக்கணும்னு சாஸ்திரம் அந்த முறையில் நானும் இருக்கேன் உனக்கும் வேற இடத்துலையும் வர வேண்டாம்னு சொல்லிடுறேன் அந்த சமயத்துல அதனால நீ மாத்திரம் வா அவன் வந்தா மாத்திரம் அவனை உள்ள அனுப்புன்னு சொல்றேன் ரகசியமா வந்து சேரு அப்போ தனியா மறைச்சி வச்சுட்டு அந்த கத்தி எடுத்து என்னுடைய சிரத்தை எடுத்துடுவோம் எடுத்துட்டியானா அப்ப நீ எடுத்துட்டு உனக்கு ஒரு தேவதா பிரசாதம் எடுக்கிறதுக்கு என் தலை என்னுடைய ஒரு மாம்சம் உபயோகப்படுறதுன்னா ஒரு அஸ்தி எலும்பு உபயோகப்படுறதுன்னா மண்டையோட உபயோகப்படுறதுன்னா இதை காட்டிலும் பெரிய காரியம் உண்டா அந்த மண்டபத்தை வச்சுட்டு அப்புறம் நான் கபாலத்தை வச்சுட்டு நான் சஞ்சாரம் பண்றேன் அப்படின்னுட்டு அவன் என்ன ரொம்ப ஆனந்தம் அப்படின்னுட்டு இப்படி உபயோகப்படுறதானே எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அதே மாதிரி அவன் வந்துட்டான் இவன் உட்காந்துருந்தா ஒரு நதி தீரத்துல ஒரு ஏகாந்த ஸ்தானத்துல உட்காந்துருந்தான் உட்காந்துருந்த உடனே அவன் வந்து இங்க இருந்து தலைய கத்தி தலையை வெட்டுறதுக்கு ஆரம்பித்தான் பக்கத்தில் ஒரு நதி ஆரம்பிச்ச சமயத்தில் ஆச்சாரியாளுடைய சிஷ்யாவில் முக்கியமாக இருக்கிறவா பத்மபாதாச்சாரியாள்ட்டு அவள் முக்கியமான ஒரு சிஷ்யாவ அவளுக்கு ஆச்சாரியாளுடைய பக்திக்கு இவிடே கிடையாது அவ்வளோ சக்தி அவளுக்கு அதனால தான் பத்மபாதாள்னு பேர் வந்ததுக்கே காரணம் அவளுக்கு அந்த அவளுக்கு அந்த பத்மபாதாள்னு பேர் வந்ததுக்கு காரணம் ஆசாரியால் இடத்துல ரெண்டு பேர் ஸ்நானத்துக்கு போயிருந்தா கங்கையில் ஒரு நாளைக்கு கங்கையில் ஆசாரியால் இப்படியே என்னவோ நெஞ்சிராவில் ஸ்தானம் பண்ணுறாவில் பண்ணிட்டு கங்கையோட அக்கறைக்கு போயிட்டான் வஸ்திரத்தை வச்சுட்டு இக்கரையில் இருந்தேன் அக்கறையில் இருந்து ஜாடை காட்டி அப்பா நான் ஸ்தானம் பண்ணிட்டேன் ஈரோகத்தோடு இருக்கேன் ஒருத்தவங்க பார்த்தா இங்கே வா வேஷ்டி எடுத்துருந்தாங்க திடீர்னு நினச்ச உடனே அது நதியோ பிரவாகமாக போகிறது அச்சரியல் ஓடிக்கோ சக்தினால நீஞ்சின்னு போகிற மாதிரி இப்படியே போயிட்டான் ஈரத்தோடு இருக்கேன் சட்டின் வஸ்திரத்தை எடுத்துட்டு வந்தா இதே வஸ்திரம் நினைஞ்சு போயிடாதா நீஞ்ச முடியுமா நீஞ்சு வரதானாலும் சரி நீஞ்சக்கூடிய இடமா இல்லை ஆச்சாரியால் எப்படியோ வேடிக்கையா போயிட்டா அவளுடைய ஒரு சித்தினால போயிட்டாவா உடனே அதெல்லாம் ஒண்ணுமே வச்சுக்கல கூப்பிட்டாலும் இல்லையா சரின்னு ஜலத்தில் இது கரை இடம் ஜலம் இதெல்லாம் நினைக்காம சட்டுன்னு தரையில் நடக்கிற மாதிரி விட்டு விட்டு ஓடுறதுக்கு ஆரம்பிச்சு ஆச்சாரியா பத்தொன்பது ஆச்சாரியா மடி மடியை எடுத்துட்டு ஓடின உடனே இப்பேற்பட்ட ஒரு குருபக்திய இது நதியா இது கங்கையா அன்னு அந்த நினைவே இல்லை அங்க இருந்து அசையார் கூப்பிட்டாலே போக வேண்டியது அந்த ஞாபகத்தோட போனான் அப்புறம் இவ்வளவு புத்தியோட போறாருன்னுட்டு கங்கா தேவி ஒவ்வொரு தாமர உஷ்ணத்தை காலில் வச்சு வச்சு வச்சு வச்சு கிட்டு கிட்டு கிட்டு ஒரு தாமர உஷ்ணம் இருக்கிற மாதிரி இருந்து அப்படியே கொண்டு அங்கே கொண்டு சேர்த்து விட்டுதுன்னு அதெல்லாம் பத்ம பாதாள்னு அவளுக்கு அவள் ஆச்சாரிய பக்திக்காகவே அந்த பேர் ஏற்பட்டவன் அந்த பத்மபாதாச்சாரியால் அங்கே இருந்துட்டு இருந்த ஸ்நானம் பண்ணிட்டு இருந்த ஸ்நானம் பண்ண உடனே அவளுக்கு இதெல்லாம் தெரியாது இந்த சமாச்சாரம் இவன் இந்த மாதிரி கத்தி எடுத்துட்டு ஆச்சாரியால் தனியா அவள் பேஷண்ட்டு இந்த மாதிரி உக்குமுத்து பண்ணிட்டு இந்த மாதிரி ஆச்சாரியாளுடைய ஒரு சரீரம் இதோட போயிட போகிறது இந்த க்ஷணத்தோடன்ட்டு அவ ஒருத்தருக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது என்னமோ ஒரு ஆவேசம் வந்து அவருக்கு ஒரு ஆவேசம் வந்த உடனே அங்கேருந்து ஹோர்னு ஒரு சத்தம் போட்டுட்டு அங்கிருந்து ஓடி வந்தாருங்க இவன் கத்தி எடுத்து போட போற சமயம் போட போற சமயத்துல திடீர்னு வந்தா வந்து அவன் அப்படியே கிழிச்ச இதனால கிழிச்சா என்ன சமாச்சாரம் தெரியாது அப்படியே கிழிச்சா கிழிச்சு கிடக்கான் கத்தி கையில இருக்கு அவனுடைய ஹிரதயம் அப்படியே இரண்டகேஷிப்பு கிழிச்ச மாதிரி அப்படி கிழிச்சு கிட கீழே கிடக்கான் இந்த ஹா கீழே கடந்துட்டு ஹான்னு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்துட்டு அந்த சமயத்தில் ஒரே அட்டகாசம் நிருசம்மனுடைய அட்டகாசம் நடந்துட்டு இருக்கு அப்போ ஆச்சாரியால் சமாதியில் சமாதியில் உட்காந்துருக்கா இந்த தன்னுடைய தினவே இல்லாமல் இருக்கணும்னு இப்போ ஏற்பட்ட ஒரு சட்சத் பகவத பகவானுடைய அவேஷ அட்டகாசம் கேட்ட உடனே ஆச்சாரியாளுக்கு முழிப்பு வந்துட்டு முழிப்பு வந்த உடனே இது ஆடுறா இருக்கான்னா இவன் கிழிச்சு கிடக்கான் கத்தியை தூக்கி கிடக்கான் இந்த பத்மவாதாச்சாரியார் ஹா ஹா ஹா ஹான்னுட்டு ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு தன்னுடைய நினைவு இல்லாமல் அப்படி இருக்கேன் இது என்னடா அது என்ன ஆச்சரியம் நடந்திருக்கிறீன்ட்டு பிரதான சதீஷ் சுவாமி நரசிம்மனுடைய ஒரு ஆவிர்வாவம் இங்கே அப்படின்னு உடனே சோத்திரம் பண்ணி நரசிம்ம பண்ணி உடனே சாந்தப்படுத்தி பண்ண உடனே சரி அவருக்கு ஒன்றும் தெரியல இப்படி ஒரு இது கிழிச்சு எடுத்து உடனே தன்னே வந்த உடனே சாந்தமான உடனே நமஸ்காரம் பண்ணி ஆச்சரியன்